இங்கே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கான் துரியோசனன் கர்ணன் அவன்லாம் அவனுக்கு ரொம்ப வயசரச தாங்கவே இல்லை வசத்வேவம் மனேதேஷு பாண்டவேஷு மகாத்மசு ரமமானேஷு சித்ராபி கதாபிணி முனிவிஸ்தா விசித்திரமான கதைகளெல்லாம் மார்க்கண்டேய சுவாமி வந்து சொல்லி பதிவிரதா மகாத்மியம் தர்மவியாக உபதேசம் எல்லாத்தையும் கேட்டு பிரம்மபுத்திரன் எனக்கு நாய் போனதே தெரியலையே நாய் போனது தெரியலையேன்னு சொன்னாள் எனக்கு மார்க்கண்டேயோட சரித்திரத்தை கேட்டு இது எல்லாத்தையும் அவங்க அந்த சாரணம் கூட இருந்து கேட்டு இருந்திருக்கார் எல்லாத்தையும் துரியோதனங்கிட்ட போய் சொல்றா அவ கதை கேட்டுவிட்டு பொருள் போனதே தெரியலைங்கிறார் அவளுக்கு ராஜ்யம் போன குறியே தெரியல சந்தோஷமா இருக்கா ராஜ்யத்துக்கு மேல சுகத்தை அனுபவிப்பதோடு அப்படி இருக்கால் புள்ளி தெரிவித்து நடக்கிறது எனக்கு கூட இன்னும் இருந்துட்டு வரணும் தோன்றுதுங்கிறான் போன பய பிரமமானேஷு சித்ராபிஹி கிருஷ்ணாயா கிருஷ்ணாயா போஜனாவதி அனுகிரகம் பண்ணி கொடுத்தாளாம் அக்ஷய பாத்திரம் தாமிரமயமான பாத்திரம் அக்ஷய பாத்திரம் கொடுத்த சரித்திரம் சூரிய ஸ்தோத்திரங்கள்லாம் கேள்வி சொன்னோம் ரொம்ப உத்தம ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சா தாரித்திரமே இருக்காது ஆத்துல ஆரோக்கியம் பாத்திரா நிச்சயதுன்னு ஆரோக்கியம் சூரிய நடத்துறது எதிரி கிடைக்கும்னு சாஸ்திரம் சொன்னா கூட ஐஸ்வர்யம் கூட சூரிய நடத்துல தான் கிடைக்குங்கிறது சாஸ்திரம் தாரித்திரம் இல்லாமல் இருக்கணும்னாலும் சூரியனத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் நம்ம பெரியவாள்லாம் வயசான கழவாள்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாள் இப்ப சின்ன பையன் ஏதோ ஒரு பெரிய தடிய மரத்தை தூக்கின்னு சுத்துறான் பெரியகாலம் என்ன ஆறுக்கு ஜென்மாந்திரத்துல அவன் வந்து கூலி கொடுக்காம மூட்டை சம்பந்தவனுக்கு கொடுக்கலையே அது இப்ப மெத்த மூணாவது மெத்த மேல போய் ஒரு பெரிய தடி கொட்டாப்பிடி எடுத்துக்கிட்டு என்ன பாப்பம் பாருங்க அழகா சூரிய நமஸ்காரம் பண்ணப்படாத ஒரு காலம்பரம் இருந்திருந்து ஒரு பெரிய கொட்டாப்பிடியா ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டு சித்தரான் அது இந்த அப்படா குழவியில ஒரு ஆயிரம் குழவி மாதிரி இருக்குது அதை எடுத்துக்கொண்டு சுத்துறான் நான் என்ன நினைக்கிறது தெரியுமோ இந்த ஏதோ போடுறது காசு கொடுக்காம எழுத்துட்டு போட்டா மயில இருந்து இந்த பயிலாம் இப்படி சுத்துறான்னு நீ சிரமப்படுறான்னு நினைக்கிறது நம்ம மதத்திலே ஹிந்து மதத்துல பிறந்துச்சு பகவானே உபாசித்து நாம் வந்து சாரீரமான பலத்தை அடையிறதுக்கெல்லாம் மார்க்கம் இருக்கிற பொழுது இதெல்லாம் என்னதுக்கு பண்ணணும் நல்லா சூரிய நமஸ்காரம் பண்ணப்படாதா ஆச்சரியமான ஸ்தோத்திரம் சூரிய ஸ்தோத்திரம் அதனால அக்ஷய பாத்திரம் கிடைச்சது பாண்டவாளுக்கு மேல சூரிய பகவான் வந்து ஹுத்தால் தீர்த்தத்தில் இருந்து ஜபிச்சாள்னு சொன்னோம் அந்த அக்ஷய பாத்திரத்தை எத்தனை பேர்கள் வந்தாலும் அன்னதானம் அப்படி காட்டுல பதினாயிரக்கணக்கான பேர்களுக்கு நிச்சயம் அன்னதானம் எத்தனை கிடைக்கும் அதுல ஆகாரம் திரௌபதி சாப்பிட்டு தேய்க்கிற மட்டும் எத்தனை ஓடுனாலும் கிடைக்கும் முன்னாள் கிருஷ்ணாயா போஜனாவதி ब्राह्मणाम् सत्यमानेषु ஏதான்னார்த்த சமுபாகதா வேத வித்துக்களுக்கெல்லாம் அன்னதானம் இன்னும் எத்தனையோ பேர்கள் சாப்பாட்டுக்கு வராளாம் சமுபாகதா ब्राह्मणाम् சத்தியமானேஷு ஏகான்னார்த்தமுபாகதா போஜனார்த்தமாய் பல பேர்கள் வந்திருக்காளாம் நல்ல திவ்ய போஜனம் கிடைக்குது ஏன் மூணு நாள் ஆச்சு சத்திரங்கள்ல கூட மூணு நாள் ஆச்சேன்னு கேட்பான் பரப்புன்னு சொல்லுவான் இங்க அப்படி இல்லை சொல்றவாளே இல்லை அப்படி பெரிய போஜனம் நடந்துட்டு இருக்கு இப்படி பாண்டவாள் பரம சௌக்கியமா இருக்காங்கிறது காதல துரியோதனுக்கு தெரிஞ்சுதான் நகரே நகரே வசதாமி ஸ்ருத்வா தேஷாம் ததா விருத்திம் அப்ப அசூய வந்துடுது ஏன்னா சித்தத்துல எதை அதை பண்ணுவோம்னு தோணும் அவளுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணி அவளை கெடுத்து பண்ணம் பாண்டவாளை நினைச்சானான் துரியோகனம் இனிமே துரியோகனம் பண்ணக்கூடாத காரியம் ஒண்ணும் இல்லையே விஷம் வச்சான் தீர்த்தான் இந்த பாபி மூஞ்சியில எல்லாம் முடிக்காதே உன் பேரை சொல்லாதேங்கிறார் சாஸ்திரத்துல யாதவ சொன்னதால துரியோகனம் பேரை நாம் சொல்றோம் அவன் விஷத்தை விட்டு போடுறது சொத்துக்காக அவன் ராஜ்யத்துல அவனுக்கு ஜெயிச்சு விடுவோம் கூட போடுமோ விஷத்தை கொடுத்துருவோம் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும் அப்படிப்பட்ட அசத்துக்கள் நம்ம தேசத்துல குறைச்சல் தான் பலவிதமான மார்க்கங்களை எல்லாம் பாண்டவாள கெடுப்பதற்காக தேடினானாம் துரியோகனன் அப்படி மனசுல யோஜனை பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணிப்பாள்ல வாழை கெடுத்து விடலாம்னு இந்த சந்தர்ப்பத்துல ஒரு மகாத்மா துரியோகனுடைய கிரகம் வந்தாளா அபியாகமாத்மா தபஸ்வி மகா கீர்த்தி வாய்ந்த ஒரு தபஸ்வி வந்தாளாம் ரொம்ப கீர்த்தியா இருக்குன்னா இப்ப ஆறா கூச்சுனா கூட துருவாசுங்கிறான் தபஸ்வி சுமஹா யசா அதனாலதான் அவருக்கு ரொம்ப கீர்த்தி புருஷனா இருக்கிறவனே இப்ப கூட விஸ்வான் திரும்பன் துருவா வந்தாரா அவர் வந்தா ஏதோ அழகா அவர் மட்டும் வந்துட்டு அப்படியே இறங்கி வந்துட்டு போகப்படாதோ பதினாயிரம் சிஷ்யாளோட வராளாம் சிஷ்யாயுதமோமேதாமகாமதா பதினாயிரம் சிஷ்யாளோட வந்தாளாம் துருவாசத்து வந்தாரு ஏதாவது இவா கூப்பிட்டு வந்தாலும் அவரால் அற்ற போடாமலே வந்தாராம் துர்வாசாமதா அவரால் வந்தாராம் திடீரென பதினாயிரம் கிஷாவுடன் பரம கோபிஷ்டரா ஆமா மாலை போடுற போதே கழுத்துல நீ கொஞ்சம் அழுத்தமா போட்டேன் இல்ல அதுல வந்து இரும்பு இருந்து கடிச்சது மாலையில இரும்பு இருந்து கடிக்கிறது அதுக்கு மாலை போடுவா என்ன பண்ணுவா உன் வாழையில இருந்து இருக்கு ஒரு கொடுக்கும் கடிச்சு கொடுக்குது முனின் பரமகோபனம் பரமகோபிஷ்டராமவர் சமாகதமபிப்ரேட்சே முனிம் பரமகோபனம் மாலையில் இருக்கிற அபிமானத்துல இந்த இரும்பு கதியும் பொத்து தோண்டிருக்கேன் பத்னி பிரியத்துல முனிம் பரமகோபனம் நாள் வியாசர் துரியோதனன் என்ன பண்ணினான் நாள் துர்வாசஸ் வந்தது அவனுக்கு நாரதருடைய சாபம் மைத்திரைய எல்லாம் இருக்கு அவன் நாரதர் திடீர்னு பாண்டவாள் காட்டுக்கு போன உடனே அங்கேருந்து புஷுக்குன்னு மேலேருந்து வந்து குதிச்சாள் சபையில அவன் ருத்ராசனை கூப்பிட்டார் உன் குடும்பம் அழிஞ்சு போட போறது பாண்டவாள் பதிமூணாவது வருஷமா பதினாலாவது வருஷம் வந்த உடனே நூறு புள்ளேடும் கூட போறான்னு சொல்லிட்டார் சொன்னா நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே சொல்லப்படாதுன்னு சொல்றதுக்குள்ள அவர் மறைஞ்சு மறந்து போட்டார் மறந்து போட்டார் அதே மாதிரி மைத்ரேயர் வந்தார் கூப்பிட்டு சொன்னார் துரியோகனை என் பேச்ச கேடு பாண்டவாவை போய் அழிச்சு வந்துவிடு மன்னிப்பு கேட்க சொல்லு துஷாசன நான் கூட சொல்றேன் ஆனா மன்னிப்பு ரகசியமா கேட்கக்கூடாது சபை குத்தி இந்தி ரூபதி வஸ்திராபரண காலத்துல எத்தனை ராஜா கிடந்தாலும் அத்தனை பேர்லையும் கூட்டணும் அப்ப பீமன் காலில் போய் விழுந்து நீ நமஸ்காரம் பண்ணணும் ரூபதியை நமஸ்காரம் பண்ணி நான் பண்ணது தப்புன்னு சொல்லு நான் கூட இருந்து கையெழுத்து வாங்கி தரேன் உங்க குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி சொன்னார் அப்போ தொடையில தட்டி பரியாசம் பண்ணானா இந்த தாடி சமத்தான் நான் காப்பேனாண்டு இதிலே தொடையிலேயே உனக்கு தூண்டு போட்டாராங்க மைத்ரேய இந்த சாபம் அப்படி படிப்படியா நாரத சாபம் மைத்ரேய சாபம் சுமந்திரியுடைய சாபம் அப்படி படிப்படியா இருக்கேனா இந்த பெயர் உருப்புறது எனக்கு ஜீவனஸ்மரணம் ീതിയുടൻ കുംഭ അടക്കത്തുടൻ ഇന്ദ്രിയജയത്തുടൻ ദുർവാസസ്ഥിതി സ്വയമേ ശിശ്രവ ശുശ്രൂഷ പണ്ണാ ശുശ്രൂഷ പണ്ണാരംഭിക്കാനാം ദുര്യോധനൻ സ്വയം വേലക്കാരാൾ ദുർവാസസ്ഥിതി ശുശ്രൂഷ പണപ്പെടാതെ ദുര്യോധനൻ സ്വയം കിങ്കരവത് கிங்கரனாய் கிங்கரோமி கிங்கரோமி நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு இருந்தானாம் துர்வாசு பக்கத்துல இருந்து ஏதோ சாப்பிடும் போது அன்பு உட்காருங்கன்னு சொல்லலாம் திவாராத்திரம் நாள் வியாசர் ராப்பகலாக அவனே சிசுடைய அவரே படுக்க போடுறது பக்கத்துல இருந்து வீசுறது கைங்கரியம் பண்றது ஸ்நானத்துக்கு போடுறது கூட ஓடுறது அவர் தியானம் பண்ற போது பக்கத்துல போய் கையெடுத்து நிற்கிறது தண்டி எல்லா மணிநானாம் பஞ்ச சில நாட்கள் அங்கே இருந்தாராம் துரியோகனுடைய கிரகத்திலேயே துர்வாசத்து மகாராஜ அவரை அவரை உபசரிப்பது பகு சிரமமா ஏன்னா அதான் சொட்டத்துக்கெல்லாம் கோவிச்சுப்படுவார் அவன் திடீர் திடீர்னு அவர் சபிச்சு விடுவோம்னு பயம் என்ன அவருக்கு ஒரு பெரிய லாபம் என்னன்னா ஆரையா ஒருத்தனை சபிச்சா அவருக்கு தப்போ உறுதி ஒருத்தரை சபிச்சு விட்டாரு அவருக்கு தபசு உறுதியாகுமா பாக்கி பாக்கி எல்லாம் ஒருத்தரை சபிச்சு விட்டா தபசு போயிடும் அப்படி ஆயிடும் மோட்டர் கார் போயிட்டே இருந்தா அந்த எலக்ட்ரிக் பவர் ஏறு பாருங்க அது மாதிரி அவருக்கு சபிச்சுக்கிட்டே இருந்தா தவிர ஏறிக்கிட்டே இருக்கும் அவருக்கு இந்த லைட் எரிஞ்சுட்டே இருந்தா பவர் குறைஞ்சு போயிடும் பவர் ஆயிடும் மோட்டார் போயிட்டே இருந்தாலும் பவர் உறுதியாக இருக்கு அது மாதிரி அவருக்கு சபிச்சாரையான அவருக்கு தப்போ உறுதி அதனால அவர் என்ன பண்றது ஒரு மணி எடுக்கிற வயல அப்படி சபிச்சு போடுது அவன் ஏதோ முப்பது தேதிக்குள்ள அழையான சார்ஜ் பண்ணணும்னு இருந்தா என்ன பண்ணுவோம் ஒத்துழையாமல் இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது சஞ்சாவனம் பண்றவன் திரும்ப குஞ்சிட்டு சஞ்சாவனம் பண்ணோம் சஞ்சாவனம் பண்ணுவோம் குஞ்சின் தான் உட்காந்து பண்ணோம் உட்காரப்படாது பயந்து துரியோசனை சுஷ்ரூஷ பண்ணினானாம் பக்கத்திலே இருக்கானா எனக்கு ரொம்ப பசி தாங்கல்லையடா அண்ணன் கொண்டாடாம்பராம் குதிதோஸ்மி ஜகத்ஸ்வான்னம் கொண்டு வா பசி தாங்கல்லையம்பராம் பகல் ரெண்டு மணிக்கு இப்படி சொல்லுவா அவன் பத்து மணிக்கு இலை போடுறதுக்கு தயாரா எல்லாம் வச்சிருப்பான இவர் ரெண்டு மணிக்கு ரொம்ப பசி தாங்கல்லே கொண்டு வான்னு சொல்லுகிறான் துர்வாசத்து உடனே அவன் உள்ள போய் பரிசாரணை இலை போட்டு பரமார சொல்றதுக்குள்ள ரெண்டு மணிக்கு இலை போட்டு காசன் இருப்பான் ஸ்நானத்துக்கு போடுகிறான் யமுனைக்கு யமுனையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு வருகிறான் பிரத்யாகி இலை போட்டு காத்திருக்கேன் மரம் இலை போட்டு காத்திருக்கேன் எனக்கு பசியே இல்லடா நீ என்னமாடா இலை போட்டேன்படா நீங்க அப்போ பசின்னு சொன்னதுல இவன் காட்டா அப்படின்னு சொல்லிக்கு விடுவார் என்ன விடுத்து பேசினாம்பர் நபோக்ஷேமேஸ்தீதர்ஷகம் எனக்கு பசியே இல்லடா நபோக்ஷாமி தர்ஷனம் அதர்ஷனமேதி கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போடுகிறான் யோகி அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டாரா எனக்கு பசி இல்லைடா கண்ணு காமிட மாட்டார் இவன் இங்க போட்டார் எங்கேயாவது ஒரு புவியின் எம்பன் கப்பல் மாதிரி கிளம்புவார் அதற்காக இவன் எங்க இருந்து ஒரு வர போறான் கவலைப்பட்டு இருப்பான் பதினாயிரம் பேர் இருக்கும் பசியும் பராம் திடீர்னு பன்னெண்டு மணிக்கு வருவான் பன்னிரெண்டு மணிக்கு வந்து எங்க பதினாயிரம் பேர்களுக்கும் பசி சுருக்க பரமாறு சொல்லுவோம் வரான் திடீரென ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்திருந்து துர்யோகன் தூங்குறானா என்னன்னு பாப்பறான் நின்று போனான் கபட்டமாய் அவன் தூங்குற சமயம் பார்த்து வந்திருப்பான் அவன் தூங்குவதே இல்லையாம் கையை கட்டி நின்று போனான் கதாச்சி കലാരിച്ച നിശീശേഷ ഉത്ഥായ നികൃതായ നികൃതൗ സ്ഥിത പൂർവവത്കാരിത്താന്നം என்ன பண்ணுவா திடீர்னு ரெண்டு மணிக்கு இலவோட சொல்லுவாராம் இன கூட்டம் படம் ஆட ஆரம்பிச்சவன் புத்தி இருக்காடா ராத்திரி உரியாமத்துக்கு மேல சாப்பிடலாமாடா சஹத்திர உரியாமம் நலங்கேது ஊழியாமத்துக்கும் எல்லா ராத்திரி சாப்பிடலாமாடா வியாதியாமாடா ஊரும் ஆகாரம் என்று அவனை கிரகணம் பண்ணுவராம் நிந்திப்பறாம் இருக்கணும் வேற சொல்லுவான் அவன் பதினாயிரம் பேர்களுக்கும் பக்ஷ போஜ்யத்தோட ஆகாரம் பண்ணி வச்சு இலையில பரமாரம்பி ஆரம்பி ஆரம்பிச்ச உடனே பரிவேஷண காலத்தில் எப்படி சொல்லுகிறாம் ரொம்ப கிரகணம் பண்ணுகிறான் ஹிந்தி புறாமவனை அவன் உருத்து காக்கிறது இல்லையா பெரியவாளை உருத்து கேட்காதவனால சந்தோஷப்படுவார் மகன்கள் அனுகிரகம் வேற ஒன்றும் வேண்டியதில்லை வயசானவாள் ஆத்துல அப்பா அம்மா இருப்பா அவள் உருத்து பேசாமல் இவன் அனுசரித்து பேசிவிட்டாலே சந்தோஷப்படுவாள் சந்தோஷம் எழுதி சொல்லுவார் அவங்க அந்த பையன் எழுதி சொல்லுவாங்க அவன் வீட்டு வீட்டு கரெக்டா செட்டப்படி நாலு பேரை கூப்பிட்டுக்காமோ உங்க புத்திசாலி மனசுல அவரை போய் தலைவரை போய் சொன்னேன் நாலு பேரை கூப்பிடுறேன்னா என்ன அர்த்தம் அப்புறம் வந்து கோட்டு கழிக்கணும் போறேன்னு அர்த்தம் ஆகும் கொஞ்சம் கூட கபடமா இல்லாமல் அவரிடத்தில் சுத்த மனதுடன் நடந்தானாம் துரியோகனன் கோபத்தையும் அடையலையா ராத்திரி பதினாயிரம் பேர் சமைச்சு வச்சு இலை போடுற சமயத்துல பரமாறுறதுக்கு அப்புறம் அந்த இலையை உபயோகப்படாம எல்லாத்தையும் பத்து நிமிஷமா அடிச்சு சாப்பிடலன்னு சொன்னா கோபம் வராது வராம வந்தா பத்து நிமிஷம் காத்துக்கிட்டு இருந்தா இன்னமே அவர் வந்த போதெல்லாம் நம்ம மாதிரி கூப்பிட விடாதுன்னு தோணும் அப்படி தோணி போடும் கோபமும் இல்லையா என்ன பண்ணிவிட்டான் துரியோகன் ராஜா ஓல்யோ வருமனை எசர் கட்டுறான்னு விட்டா கட்டிக்கிட்டே இரு வீணா போனா போட்டோம் அண்ணன் மடிச்சுக்கிட்டே இரு அவர் குடச்சுட இருக்கணும் வருமனை எல்லா பாக்கத்தையும் பண்ணிட்டே இருக்கும் இரநூறு முந்நூறு பிரச்சாரம் விட்டு வருமனை அடுப்புல கட்டிக்கிட்டே இரு விட்டாரா பாலா அன்னம் மடிச்சு வீணா போகாது கொல்லையில் உண்மையை கூட்டினா கூட காக்கா காசு அப்படின்னு ஜீவனுக்கு தான் போய் சேரும் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படி மனசை விசாலமா விட்டுட்டான் அதனால அவருக்கு அவருக்கே தெரியும் இந்த இடத்துல சாட்டை பிடிச்சி ஒருமனை குட்டிக்கிட்டு இருக்கா நமக்காக சமைச்சு அவர் தெரிஞ்சு எல்லாம் இல்லாத ஆனந்தத்தை அனுபவிச்சு அப்பா அவனுக்கு நான் வரம் கொடுக்கிறேன் என்ன வரம் வேணும் நாளாம் துரியோகனே வரம் வரல மனசிவர்த்தும் மனதில் என்ன வரம் வேண்டும் கேட்கிறியோ அதெல்லாம் கேடு நான் தரேன்னாராம் துர்வாசஸ் துர்வாசஸ் அப்படி பண்ணிவிட்டான் துரியோகம் அவன் பாரதி நல்லவாளான தர்மபுத்திர இடத்துல இந்த துஷ்டனான துரியோகனுக்கு வந்த துவேஷம் என்னாச்சு தெரியுமா அவன் நன்மையை கொடுத்துட்டுங்கிறான் அவன் நல்லவனாய் பெரியவாள் சிசுகம் பண்றான் பிரம்மபுத்திரம் எதிராளி ஆனதுக்கு அப்புறம் மகாத்மாவான துருவாசி போய் சிசுரோட பண்றான் புனர்ஜாதம் தானும் தன்னை சேர்ந்த பிராதாக்களும் கர்ணனும் அன்னைக்கு புதுசா ஜென்மாவடைஞ்சதா நினைச்சானாம் துர்வாசங்கிட்ட சாபத்தை அடையாம ஒருத்தன் கரையேறினானே அவனுக்கு அன்னியிலே இருந்து ஒன்னு ரெண்டுன்னு அண்ணனமா நாள் ஆத்மானம் புனர்ஜாதம் ஆத்மானம் நமக்கு ஜென்மா இன்னைக்கு ஆரம்பம் ஜனனம் இன்னைக்கு தான் நினைச்சுக்கிட்டான அந்த துரியோகனன் கர்ணங்கண்ணனை கூப்பிட்டு அவருக்கு தெரியாம துரியோகனம் பண்ணி வச்சிருந்தானாம் துரியோகனன் என்ன மண் யோஜனம் பண்ணியிருந்தான் அவர் ஏதாவது சந்தோஷப்பட்டா வரம் கொடுப்பதுன்னு தெரியும் அவனுக்கு அந்த வரம் அவர் கேட்க சொன்னா எதை கேட்கிறது முன்னாடியே தீர்மானம் பண்ணினார் என்ன இவனுக்கு திடீர்னு கேட்க தெரியாது ஜீவனுக்கு அதனாலதான் ஸ்ரீருத்ரன் ஜபிச்ச உடனே பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு வாரா அப்போ வரங்களுக்கு சொல்லி சமதம்னு ஒரு பிரச்சனம் முன்னூத்தி அறுபத்தி லட்சம் பிரார்த்தனை வேதம் போய் அம்மாவாசல வேதம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வேணும்னு கேளுன்னு ஏன் சொல்லி கொடுத்ததுன்னா பாஷ்யத்துல இவனை ஜீவனை கேட்டுக்கொண்டா சுவாமி நேரம் வந்து இப்ப என்ன கருத்தை எழுந்தீங்கள் முண்டு மூட்டை கிடைக்கல ஒரு ஐம்பது மூட்டை வேணும் பரப்பாரு இருந்து வேணும் கட்டுப்படுவாங்க திடீர்னு இன்னும் ஆணி கிடைக்கல ஆணி வேணும் நாலு மணி உண்மை சுவாமி மேல அஞ்சாறு கேள்வி என்ன சொல்லுவான் காபி சக்கரை சக்கரை காபி குட்டை தானே கேட்பான் திருப்பி திருப்பி கேட்க தெரியாது அதுக்காக வேதம் என்ன முடியும் முன்னூத்தி அறுபது சொல்லிட்டான் பிரார்த்தனையே அம்மா சொல்லி கொடுத்தாள் முன்னாடியே லிஸ்ட் கொடுத்து குழந்தைக்கு அப்பாட்ட போய் நல்லது வேணும் உனக்கு தீபாவளிக்குன்னு கேள்டா இதெல்லாம் சொல்லி கொடுப்பது போல மாசா அஷ்டமி கிலா அஷ்டமி முக்தா அஷ்டமி கல்வா அஷ்டமி பூமா அஷ்டமே மதுரா அஷ்டமே பிரியங்கமஷ்டமே நவஷ்டமே ஷாமாதா அஷ்டமே ஜீவா அஷ்டமே சுகந்தமீசயனந்தமே சூடாதமே சுதினந்தமே இன்னைக்கு வெளியில போய் நல்ல உள்ளா முடியணும் இன்னைக்கு நடக்கிற நாள் நல்ல நாளா நடக்கணும் இப்படி பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை எப்படி விமோசிக்கும் பிரார்த்தனை நம்ம பெரியவாள் எல்லாம் பூஜா காலத்துல ருத்ரம் சொல்லுவாள் சமக்கம் வந்தவுடனே சிரிச்சுட்டு சொல்ல மாட்டாள் ஏன்னா சமக்கத்திலே பிரம்மாஷ்டமே வத்சாஷ்டமே சுகஞ்சமே சைனஞ்சமே படுக்க அது ஒன்றும் கமிட்டி ஒன்றும் ஒன்றும் இதெல்லாம் அவளுக்கு பற்றி முட்டவள்னாவா அதனால இதெல்லாம் காணப்படாது இது வரும்போது அவள் ஜெயிக்கப்படாதுன்றால் விஸ்வேஸ்வர் ஸ்மிருதியா எத்தினே தர்மம் இதெல்லாம் இந்த சமக்கத்தை சொல்லப்படாதுன்றாள் அதனால சன்னியாசியை சமக்கம் சொல்வதில்லை குடும்பியா இருக்கிறவாள் தான் சமக்கம் சொல்வது பரமேஸ்வரன் போய் தார்த்தி சொல்லி சொல்லிட்டு அதுக்காக முன்னாடியே வேலை சொல்லி கொடுத்துருக்கு நினைத்த கேளுங்க அவன் கர்ணன் முன்னாடியே இவன் சொல்லி கொடுத்துருக்கான் வேதம் மாதிரி துஷாசம் சகுனி அவள்லாருமா முன்னாடியே ஒரு தீர்மானம் பண்ணிருக்காளாம் விசுவாசத்து சந்தோஷப்பட்டு வரம் கொடுப்பதானால் என்ன வரம் கேட்கணும் தெரியுமா இன்னது கேட்பதுன்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தானாம் துர்மதியான துரியோகனன் என்ன கேட்டான் வேற ஒன்றும் கேட்கல எங்க குடும்பத்துல வந்து இத்தனை நாள் தங்கி அனுகிரகிச்சது போல எங்க அண்ணா தர்மபுத்திரர் காட்டுல இருக்கார் அங்கேயும் நீங்க போகணும் எப்ப போகணும் தெரியுமா வாழ்வி பக்தி நீங்க பரீட்சை பண்ணக்கூடிய காலமா போகணும் அது எந்த காலம்னு கேட்டார் அவர் திரௌபதியும் அக்ஷய பாத்திரத்தை போஜனம் பண்ணி தேய்ச்சி கவுத்து புத்தி சாப்பாடாய் படுத்துட்டு இருக்கிற பொழுது இத்தனை சிஷ்யாளோட போகணும் ஒரு சிஷ்யால் கூட குறையப்படாது இத்தனை பேரோட அங்க போய் எங்க அண்ணாக்கு அனுகிரகம் பண்ணணும் நானாம் துரியோகனன் எத்தனை அண்ணாட்ட பக்தி பாருங்கோ சிஷ்ய பிரம்மன் यथा जातोतिर्भवानी எனக்கு எப்படி அதிதியாய் பதினாயிரம் சிஷ்யாருடன் வந்து எவ்வளோ இது மாதிரி பதினாயிரம் சிஷ்யாருடன் எங்க அண்ணாவான தர்மபுத்தர் இருக்கிற இடத்துக்கு காட்டுல போகணும் மகாராஜா மகாராஜா அண்ணாவர் ரொம்ப சிறந்தவர் எங்க குடும்பத்துக்கே பெரியவர் அத்தனை நீங்க போய் பண்ணணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல கிடைக்காதுன்னு தெரியும் அப்புறம் போனா காட்டுல ஒரு அரிசி பக்கத்துல வாங்க முடியாது அப்படி ஏதாவது பத்து பேர் எட்டு பேருக்கு அண்ணன் போட்டுக்கலாம் பதினாயிரம் பேருக்கு போட முடியுமோ முடியாது துர்வாசத்தை சபிச்சு பாண்டவாளே மகாத்மாவுடைய சாபத்தினால பாண்டவாவுடைய குடும்பம் அழிஞ்சு போடும் நினைச்சான் நல்ல குணமானவர் சாதுக்களை உபாசிப்பதில் அவருக்கு இயற்கையாகவே பிரியமுண்டு தர்மபுத்தருக்கு அவருக்கு நீங்க அதிர்ச்சியா போகணும் நானான் துரியோகனன் எப்ப நீங்க போகணும் தெரியுமா யதாச்ச ராஜபுத்ரீ சுகுமாரி குமாரி யசஸ்வி ஏகவித்துக்களுக்கு திரௌபதி எண்ணம் போட்டு பர்த்தாக்களான பாண்டவர்களுக்கும் எண்ணம் போட்டு அவளும் சாப்பிட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்த பிறகு நீங்க போகணும் நாளாம் எப்பொழுது அவள் சுகாசீனியாய் சுகமா போய் சாப்பிட்டு பாத்திரம் தேய்ச்சி விட்டு படுத்து இருப்பளவுக்கு போகணும் நாளாம் ததாத்வம் தத்ரகச்சேதாமுகிராமி எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் நினைச்சா இது மாதிரி நான் சொன்ன சமயத்துல நீங்க அங்க போனா தான் எனக்கு அனுகிரகம் பண்ணினவாளா வேளாராம் துரியோதனன் துர்வாசத்தை பார்த்து நான் அப்படி போய் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ வரங்கு கூட்டத்தினால அப்படி போறேன் ஆறாம் துர்வாசி கதாச்சரிஷ்யேவமுக்துயோதனம் துரியோசனத்துல எப்படி சொல்லிவிட்டு நீ சொன்னத்துக்காக உன்னுடைய கிருத்தியர்த்தமாக எப்படி போறேன் ஆறாம் துர்வாசி அப்ப சொல்லி பரத்த உடனே தான் தன் ஜென்ம கரையை போட்டுதான் நினைச்சுட்டானா துரியோகன் என்ன பாதி சொத்து வந்துருச்சு பாண்டவால் தீர்மானம் அவனுக்கு செஞ்சிருந்தாள் நினைச்சானாம் அதான் கிருதார்த்தமபி சாத்மானம் तदामे சதாமேனே சுயோதனா करेण च அப்ப என்ன பண்ணினாள் கர்ணனுடைய கையை பிடிச்சு குலுக்கி நமக்கு பெரிய க்ஷேமம் உண்டாயிட்டு கரேண சக்கரம் कर्णस्य मुदितम् கர்ணஸ்ய முதிதோ விஷம் எல்லை இல்லாமல் சந்தோஷப்பட்டு கர்ணனுடைய கையை போய் பிடிச்சு குலுக்கினானாம் துரியோதனன் அப்ப சொன்னானா கர்ணன் இவனை குசல பிரசனத்தானா துரியோதனன் அப்பா அவன் என்ன பூர்த்தியாச்சாடாங்கிறானா எல்லா அசத்துக்கள் ஓட்டு வென்றதுக்கு முன்னாடியே பூமால வாங்கி விடுவோம் கட்டின படம் போச்சு ஓட போடுது முன்னாடியே மாலை என்ன சுசம்ருத்தம் பூர்த்தியாச்சு ஹே கௌரவாணி மகாட்சேமத்தோட வழங்குறேங்க நானாம் துரியோகனை பார்த்து சத்ருக்களான பாண்டவர்கள் தாண்ட முடியாத துக்க சமுத்திரத்துல மூழ்கி பூத்தாங்கிறானாம் கர்ணன் துர்வாசத்தினுடைய கோபாக்னியிலே பாண்டவாள் விழுந்துட்டாள் போயிட்டாள் விட்டானாம் கர்ணன் அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்ப எல்லாம் சொல்லிட்டாள் சந்தோஷப்பட்டு இருக்கான் துருவாசு பதினாயிரம் விஷயாவோட போயிட்டார் என்ன ஆச்சுன்னா அவருக்கு பாண்டவாள்கிற எல்லையில்லாத பிரியம் அவன் சொன்னபடி இவர் போறார் இப்படி இவருக்கு தோணின காரணம் என்னன்னா இந்த அசத்தனுடைய சாப்பாடு சாப்பிட்டா பாப்பம் பண்றார் இந்த அசத்தம் வீட்டுல சில நாளைக்கு வந்து சாப்பிட்டாரோ இல்லையோ துரியோகம் வீட்டுல அதனால ஏற்பட்ட தோஷம் அது நூற்றாளான தோஷம் இங்கிருந்து பறந்து போறார் பகவான பஜிக்கிற பக்தாளத்துல போய் ஒரு அபசாரத்தை அவன் விஷயம் இருந்தா கூட பண்ணினாலும் மாட்டின்னு விடுவதும் காட்டுறாள் மிக சுத்தமான மனசோட பகவான் உபாசிக்கிறவாள் மனசு தவிச்சா இவர் எத்தனை ஜானியா இருக்கட்டும் துருவாசிச்சு அந்த தாபம் பாதிக்கப்படுகிறோம் அதனால ஒரு ஜீவனும் தவிக்கப்படாது தெரிவிக்கப்படாதுன்னு நம்ம மக்கத்திலே எப்ப பார்த்தாலும் விவாகய பிரதானசிய ஒரு ஜீவனை தாபப்படாது என்று சொல்றதுக்கு ஒரு உதமும் இல்லைங்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தேசத்திலே இந்து மதத்துல இது மாதிரி சொன்ன தர்மம் வேறு மதத்துல பார்க்க முடியாது அவன் ராப்பகல் கதல் அடிச்சு விடுவோம் ஒரு ஒரு ஊர்லயும் கலங்க முடியா பண்ணிடுவான் நேசர் வீச்சுல அப்படி நம்ம தேசத்துல ஒரு ஜீவனையும் தவிர்க்க முடியா பண்றதே இல்லை இது பெரிய தர்மம் இது அவன் பயப்படாதேன்னு ஒருத்தனை பார்த்து சொல்வதற்கு இது பெரிய தர்மம் அப்புறம் பயப்படாம பண்றது அப்புறம் இருக்கான் பயப்படாதேன்னு சொன்னாலே அவனுக்கு பாதி பயம் போடுங்க இதுவே பெரிய தானம் கிடையாது அப்படின்னு தான் நினைச்ச தேசம் நம்ம தேசம் துர்வாசஸ்து அப்படிலாம் போறவரே இல்லை அவர் அப்படியே ரெண்டு மூணு இடத்துல பேசல அப்படி ஆம்பிட்டு விடுறார் அம்பரீஷன் கிட்ட மாட்டிக்கிறார் அவரே சொல்ல போறார் அம்பரீஷன் கிட்ட ஆம்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பக்தாள்கிட்ட போகலாமா ஞானிகளுக்கு மேல பக்தாள் பகவான் அப்படியே சித்தம் ஆடிக்கிட்டு இருக்கே அவளுக்கு கூடி ஞானிகள் கூட இல்லைங்கிறார் சுகாசீனாம் तस्मिन्मने मुनिः अभ्यागच्छत्परिवृतः शिष्यैरयुतसंहितैः दृष्ट्वा यान्तम् तमतिथिम् स च राजायुधिष्ठिरः ततः कदाचिती दुर्वासाः सुखाधीनाम् सुपाण्डवाने भुक्त्वा चावस्थिताम् कृष्णाम् ज्ञात्वा तस्मिन् हरे मुनिः குருகுரு துர்வாசத்து காட்டுல காலம்புற ஒன்பது மணிக்கே போய் பதினாயிரம் சிஷ்யாவுடன் நடுக்காட்டுல மறைந்து வசித்தாராம் என்ன தெரியுங்கள் பெரிய மயில்லாம் என்ன பண்ணும் இந்த பம்பாய் மயில் டெல்லி மயில்லாம் அந்த போக வேண்டிய டயத்துக்கு முன்னாடியே அது கூப்பிட்டா என்ன பண்ணுவான் அந்த ஜங்ஷனுக்கு அந்தந்த ஒளியிலேயே ஒரு பத்து நிமிஷம் நின்று கடைசியில் தயப்படி போவோம் அது பின்னாடி எங்க போய் இருக்கப்படாதா அது கூடாது அது மாதிரி இவர் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கிற போது போகணும் இவர் துர்வாசத்து திரௌபதி சாப்பிட்டு அக்ஷய பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்த பிறகு இவர் போகணும் அதற்காக காலையில போனவர் மரத்தடியில மறைஞ்சிருந்து பதினாயிரம் சிஷியாரோட காத்துட்டு இருந்தாராம் தட்டயத்துக்காக கதாச்சித் துர்வாசா भुक्त्वा चावस्थिताम् कृष्णाम् ज्ञात्वा तस्मिन् वने मुनिः अभ्यागच्छत्परिवृतः शिष्यैरयुतसंवितैः பதினாயிரம் சிஷ்யாவுடன் துர்வாசத்து ஒரு மணிக்கு திரௌபதி சாப்பிட்டு போஜனமாய் பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்து அவள் அப்படி சயனம் பண்ணி இருக்கிற பொழுது இங்க இருந்து போனாராம் பதினாயிரம் சிஷ்யாவோட இவர் போறத சொல்றதா சாப்பிடாம வர இந்த பதினாயிரம் சிஷியாளோட வர வர பார்த்துக்கிட்டு தர்மபுத்திர பிராதாக்களோட இழுத்து ஓடி வராரா சாப்பிட கூப்பிட இப்படி லோகத்துல உதாரணிக்கணும்டோங்கிறா வியாசர் திருஷ்டுவாயாந்தம் தமதிதிம் அச்சுதங்கிராய் வியாசர் குரு எத்தனை ஆபத்திலையும் தர்மத்தை விட்டு விலகாத பிரபுவாம் தர்மத்தை விட்டு சுச்சியே அடையாதவராம் தர்மபுத்திரர் ஆபத்து காலத்துல எங்கேயாவது இப்படி பண்ணுவனா ஓய் நானே சாப்பாட்டுக்கு பறக்கிறேன் நீர் என்னங்க இருந்து கூட்டத்தை வர கூட்டின்னு வந்துட்டு சொல்ல மாட்டானோ சொல்லி சொல்லிவிடுவாங்க அவருக்கு வந்திருக்கிற ஆபத்து அப்படிப்பட்ட ஆபத்து தர்மபுத்திரனுக்கு என்ன பண்ணினார் போய் முன்னாள் விபத்துன்னு போனாளாம் ஆமா விபத்துக்குன்னு போனாள்லாம் வராதேன்னு சொல்றதுக்காக போவன் அப்படி இல்லை ராஜா யுதிஷ்டிராங்கிறார் வியாசர் அவர் எங்க இருந்தா என்ன ராஜாங்கிறார் பிரம்மபுத்திர ராஜான்னு சொல்றாள் ராஜ்யங்கள்லாம் இல்லை அவருக்கு ராஜாங்கிறார் வியாசர் வாக்கினாலே தர்மம் மறுபடியும் திரும்பி கொஞ்சம் கொச்சிப்பட போறது ராஜ்யத்தைன்னு காட்டுறாரு அவன் தர்மம் வந்து இருக்கோ அங்க என்னவோ கொஞ்சம் கஷ்டம் வந்தா போல தோணும் அவிவேகிகளுக்கு அது வாஸ்தவமான கஷ்டம் இல்லை அவன் புக்குன்னு கிளம்பிவிடும் அவன் சூரியன் அப்படி பனி மறைக்கிறா போல இருக்கும் பார்த்தா பனி இருக்கிறவன் தெரியாது சூரியன் அப்படி வரம் கொடுவாள் கண்ணால கண்டாள் அதிதியே அசக்தனா இருக்கிறவன் அதிதி வந்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமோ அவன் மெத்த மேல பையனை விட்டு சொல்ல சொல்லுவான் அவன் பேரனை விட்டு கூப்பிட்டு விட வந்து ஆத்துல இல்லை எங்க தாத்தா இல்லைன்னு சொல்றாங்க அந்த பையன் எங்க தாத்தா மாடியில இருந்து இல்லைன்னு சொல்ல சொல்றாங்க அவன் சின்ன பையன் தானே என்ன இவர் மாதிரி ஆனா அவனு அப்படி ஆயிடுவான் திருஷ்டுவாயாந்தம் தமதி என்ன பண்ணினார் ஜகாமாபிமுக ஸ்ரீமான் தாத்தாக்களோட எதிர் கொண்டு போனாளா போற பொழுது ஏதாவது முகத்துல வைவர்ணியம் உண்டோனால் ஸ்ரீமானு மாத்திரமும் ஸ்ரீமான் இருப்போ முகம் சிரிக்கிறதா அவன் ஆபத்து காலத்துல பெரியவாள் வந்தாலே மாத்துது நமக்கு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறாளா யதாம அபிமுக ஸ்ரீமான் இவர் போனது ஆச்சரியம் இல்லை பீமனும் கூட போனானே பிராதாக்கள்லாம் கூட போனாளாம் சஹ பிராத்ரிரச்சுதா தஸ்மை உபதேசியவராசனத்தை கொடுத்து பூஜமணினாளாம் தர்மபுத்திரர் பூஜை பண்ணி பாதமூலம் உபாகத்தாள் சரணத்தை போய் பிடிச்சிருந்து விதிவத்தா பூஜை பண்ணி பிரார்த்திச்சாளாம் தர்மபுத்திரர் தலையை தூக்குனாளாம் இல்லப்பா தலையை தூக்குனாள் எனக்கு நீங்க வரம் கொடுத்தாதான் தூக்கும் என் தலையினாராம் தர்மபுத்திரர் என்ன வரம் வேணும்னாளாம் இன்னைக்கு எங்காத்துல போஜனம் பண்றீங்க சிஷியாளோட சொல்லணுங்கிறாராம் இவரா என்னமோ உள்ள ராஜ்யத்துல பரிகாரங்கள் சமைச்சு வச்சிருக்கா போல நினைச்சுக்கிண்டு அவன் பெரிய குடும்பங்கள்ல எத்தனை கஷ்டம் வரட்டும் கஷ்டம் வந்ததாவே அவளுக்கு தெரியாது மனசுக்குள்ள அதான் ஒரு பெரிய புண்ணியம் அந்த ராஜ்யத்துல இருந்தா போலே அதிக பேசுறாங்க இனிமே அண்ணம் வராது அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை அதிதிச்சேனியமந்திரயது அதிதியாயிருந்து அனுகிரகம் பண்ணணும் பதினாயிரம் சிஷ்யாவுடன் பிரார்த்திச்சாளாம் இந்த நடுக்காட்டுல நான் பதினாயிரம் சிஷ்யாவோட வந்துட்டு உங்க தவிர எனக்கு வேற நடந்ததுங்கிறார் அவர் இங்க நம்ம தான் இருக்க போறேங்கிறார் அவர் அந்நிகம் பகவன் கிருத்வா சுருக்கானுஷ்டானம் எல்லாம் சுருக்க வரணுங்கிறாளாம் என்ன அவர் இலை போட்டாச்சுன்னா உட்கார்றேங்கிறவர்கள் என்ன போட்டாச்சுன்னா புஷ்பம் உட்கார்ந்து ஆச்சாச்சு சந்தியாவதன் ஆச்சாயிடுச்சு மாத்தியானிக ஆச்சாயிடுச்சு எப்ப பண்ணாமோ தெரியல இல்ல ஆயிடுச்சு ஆயிடுச்சு நம்ம காஃபியை குடிச்சோம்னா இல்லைங்கிறா அதையும் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதோ ஆன்மீகம் அனுஷ்டானத்தை விடமாட்டாள் அனுஷ்டானம் தான் ரட்சிக்கும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆன்மீகம் பகவன் கிருத்வா சீக்கிரமேஹீதி சாப்ரவீதி இவர் என்ன சொல்றார் என்னமோ சமைச்சு உள்ள ஆறி போறா போல சீக்கிரமா வர வரணுங்கிறார் அவர தர்மபுத்திரர் சீக்கிரமேஹீதி சாப்ரவீதி ஜகாமஜ முனிஸ்ஸோபி நாதும் சிஷ்யை சகானகா நாகத்துக்கு போனாளாம் சிஷ்யாளுடன் மாத்தியானிக ஸ்தானத்திற்கு யமுனைக்கு போனாளாம் மகாத்மாவான நதிக்கு போனாளா மகாநதியில் போய் ஸ்நானம் பண்ண போனாள் துருவாசு சிஷ்யாளுடன் யாதர் வருத்தப்படுற இந்த ரிஷிக்காவது தெரிய வேண்டாமா பதினாயிரம் சிஷியாவோட போனேன் நம்ம அக்காலத்துல போயிருக்கோம் என்னமா சாப்பாடு பண்ணி வைப்பாள் நாம் இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லலாமா கொஞ்சம் லோகம் தெரிஞ்சவனா இருந்தா சாப்பிட்டு ஆயிடுச்சுன்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல இன்னும் ஏதாவது கொஞ்சம் நாங்கள் போடுங்க இல்லையா பன்னெண்டு மணிக்கு மேல இவர் சொல்லி போடலாம் அந்த அம்மா வந்துருக்க வேண்டாமா எத்தனை ஆண்கள்ல சாப்பிடாதே அஞ்சு அழிச்சுன்னு போட்டா அந்த அம்மா கூப்பிட்டு நீங்களா கூப்பிடலாம் அவரா இருந்தாங்க நீங்க கூப்பிட்டு போயிடா இவர் சொல்றாங்க நீங்களா கூப்பிட்டு போயிருக்கிறா நான் அப்படி இல்லை இல்ல நடுநடுங்கும் அப்படி பயந்தவெல்லாம் எங்களோட எங்கேயா வர வேண்டியதான் பாக்கியம் இருந்தா தான் அந்த தாம்பத்தியம் ஒற்றுமையா தர்மத்துல உத்தரவு மகாராஜா தர்மிஷ்டன் அதனால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால அவர் அப்படி சொல்றாள் எவனா அப்படி சொல்லுவாரோ அதிதி போய் அக்காலத்துல வந்திருக்கார் அவர் சீக்கிரம் வர வான்னு சொல்றார் அவர் சொன்னது இவர் வந்து என்னமா நம்ம போதையே சகசிஷ்யம்மா கதமி சவிச்சிந்த என்னங்கிறார் பதினாயிரம் பேரோட போயிருக்கோமே இது தர்மமா அக்காலத்துல போய் தொந்தரவு பண்றது இல்லை இந்த மனுஷனுக்கு தோண வேண்டாமாங்கிறார் வியாசர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போராடாம் யமஜ்யதி சலிலேதாபி முனிசங்கமாகிதாடைய கூட்டமொல்லியோ தீர்த்தத்தில் அரங்கி தியானமாம் மந்திர ஜபமாம் அகமர்ஷணமாம் அகமர்ஷணம்னு ஒரு மந்திரம் உபநகத்துல கௌதமர் சொன்னார் சர்வபிராய சித்தம் எதுனா அகமர்ஷணம் சதாவர்த்த ஜபித்வா சர்வபாபான் முக்தோ பவதி சர்வபாபான் முக்தோ பவதி கௌதமர் மலைபிகாஷியுடைய விஷயம் கௌதமர் சாமவேதி சர்வப்பிராயசித்தமா போய் சொல்லிவிட்டாள் அகமர்ஷணத்தை ஜபிச்சுட்டார் அதுக்காக பெரியவாள்லாம் அகமர்ஷன் கௌதமர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாள் பெரியவாள் சொன்னாள்னு பண்றதுல ஒரு சந்தோஷம் சின்ன மந்திரம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுன்னு உடம்பு உடம்பு தேய்ச்சி கொடுத்துள்ள மந்திரம் ஆயிடுங்க உடம்பு தேய்ச்சிக்காம அப்படியே எட்டி குத்தி கூட முசுருக்கா என்ன மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் எழுத்தமான மந்திரங்கள்லாம் நம்ம தேசத்துல பெரியவாள்லாம் ஜபிச்சு ஜபிச்சு சர்வ நதிகளையும் வரணும்னு கூப்பிடுவாள் இவா ஸ்நானம் பண்ற துறையில அதனால பெரியவாள் ஸ்நானம் பண்ண இடத்துக்கு தீர்க்கம்னு பேருன்னு தான் செய்யணும் அவன் டிக்ஷனரியில போச்சு ரிஷி துஷ்ட ஜலே குரவுன்னுட்டார் ஏன்னா அவன் அகமர்ஷன் சொல்லி ஒரு ஒரு நதிகளையும் இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுபுத்ரிஷ்டோ மதும் சகதாபருஷ்மியா जिघ्नुयामरुद्वृते वितस्तजार्जीकृत्या सुसोमया விகஸ்தான்னு ஒரு நதி சொன்னோமே சிவி சக்கரவர்த்தி யஜ்யம் நடம்னு அந்த நதியெல்லாம் வரணும்னு பிரார்த்தனை இவன் ஸ்நானம் பண்ற வெந்நீக்கு வெந்நீத்தவளிக்கு வந்து விடுவாங்க இவன் ஸ்நானம் பண்ற கணத்துக்கும் குளத்துக்கும் இந்த நதியெல்லாம் வருதான் அதனாலதான் ரிஷி துஷ்ட ஜலே குருவுனா ஜெயினன் போய் பெரியவாள் ஸ்நானம் பண்ண துறைக்கு என்ன பெருமைன்னா அவர் இத்தனை தீர்த்தத்தையும் அங்க வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு இல்லையோ அந்த புண்ணியம் தான் அதனாலதான் அங்க போய் ஸ்நானம் பண்ணிருக்காரு இது சுதி இவர் சமாஹித்தாளா சித்தை காத்தியத்துடன் பதினாயிரம் விஷயம் துர்வாசம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காளா அங்கே இவர் பிரம்மபுத்தர் என்ன பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவரு திருவுபதி போய் இது மாதிரி பதினாயிரம் சிஷ்யாவோட துர்வாசம் வந்திருக்காரு அப்படி அவருக்கு ராஜ்யத்தில் கேட்டு வழக்கம் இல்லை மகாராஜாவுக்கு கேட்டு வழக்கம் இல்லை அதனால அவர் பாட்டுக்கு மார்க்கண்டேயரே பகவத் குணம் சொல்ல சொல்லிவிட்டு அவர் பாட்டு கேட்டு இருக்கார் கவலை இல்லாமே புதிய விஷயம்லாம் வந்திருக்கா பகவத் குணம் சொல்ல சொல்லி காக்கிறாள் திரௌபதி என்ன பண்ணினாள் அதுக்கு மேல கவலைப்பட வேண்டியவாள் ஸ்திரீகள் அதுக்கப்புறமும் இவன் கவலைப்பட்டான்னா சன்னியாசம் தான் பண்ணிக்கிறான் அதோ அதிதி வந்துட்டான்னு தெரிஞ்சா அப்புறம் அவா கவலை பண்ண தவிர்த்து என்னால எல்லாம் முடியுமா நீங்கள் இருக்கும்போது கதின்னா சிவானந்த ஆசிரமத்துக்கு தான் போகணும் ரிஷிகேஷம் ஆனந்தமா போய் வசிக்கலாம் கங்கா தீரம் சன்னியாசம் एतस्मिन्नन्तरे राजन्योषिताम् वरा चिन्तामलापरमाम् अन्धहेतोस्तु मध्यमा सः चिन्तयन्ती च यदा अन्नहेतुमविन्दता एतस्मिन्नन्तरे राजन् द्रौपदी योषिताम् वरा வியாசாச்சாரியால் ரகுபதி யோசிதாம் வராங்கிறாள் உலகத்தில் உள்ள ஸ்திரீகளுக்கெல்லாம் அவள் வந்து சிறந்தவள் கலவியவள் என்ன கவலை பர்த்தா சொல்லிவிட்டாள் நடத்த வேண்டிய பொறுப்பு நம்மது என்னமே பதினாயிரம் சிஷ்யாளுக்கு இன்னும் போட முடியாது அட்டை பாத்திரம் தேய்ச்சி கவித்தாயிடுதே என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டாளாம் கவலைப்பட்டார் நாள் சாமான்யமா யோசிக்கிறார் சிந்தாமவா பரமாம் பரமாம் சிந்தாமவாபான் நாள் என்ன இல்லாத சிந்தை எல்லாம் அடைஞ்சாளாம் என்ன திருப்பதி தேசத்துக்கு சொல்லி அனுப்புவா எல்லா அருகிலே சாமான அனுப்ப சொன்னா அனுப்பிவிடுவர் வந்து சாமான அனுப்புவர் பத்து நாள் கழிச்சு வரும் இன்னைக்கு கீழே போனமே ரொம்ப யோஜனை இல்லாம மணி நாள் சிந்தாமவாபரமாம் நல்ல யுவத்தியாம் ராஜஸ்திரியாம் யோஜனை பண்ணி பண்ணி ஒன்னும் புரியலையாம் சா சிந்தயந்தி ஜயதா சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணு ஒரு விதமான மார்க்கம் அவளுக்கு புரியலையா திரௌபதிக்கு கவலைப்பட்டார் அவளுக்கு என்ன கவலைன்னா துருவாசத்தை சபிச்சு விடுவார் அவர் சபிச்சா ஆடு கடிச்ச செடி மாதிரி அழிஞ்சு போடும் குடும்பம் குடும்பம் போடும் அந்த கவலை இருக்கு இன்னமே வம்சம் வழங்காம போடுவேன்னு கவலைப்பட்டு என்ன பண்ணினால் அவ குடும்பத்துக்கு ஆபத்து வந்தா ஒரு தெய்வத்தை நினைப்பது வழக்கம் வாக்க விட்டு அலறுவது வழக்கம் அந்த தெய்வத்தை போய் பிடிச்சுட்டு ஆள் அப்படி உண்டு சில குடும்பத்துல ஏதாவது கஷ்டம்னா ஒரு டாக்டர் இருக்கிற அவரை போய் கூட்டுவாள் தங்காத்துக்கு ஒரு ஜோசியர் இருப்பா அவளை கூட்டுவாள் அப்படி உண்டு வழக்கம் அது மாதிரி திரௌபதி அவ குடும்பத்துக்கு ஆபத்து வந்தா எந்த தெய்வத்தை வாய விட்டு அலறி கூப்பிடுவது வழக்கமோ அந்த தெய்வத்தை நினைச்சு அலறினாளாம் கிருஷ்ணம் கம்சூதனம் சாட்சாத் கோபாலனை கம்சஹந்தாவான பரமாத்மாவை ஸ்ரீஸ்பதி என நினைச்சு கதறினாளாம் திரௌபதி என்ன சொன்னாள் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ தேவகி நந்தனாவ்யஜா வாசுதேவ ஜகநாத பிரணதார்த்தி விநாசனா அலறினாளாம் ஒரு பக்தாள் நமஸ்காரம் பண்ணினாள் அந்த பக்தாள நீ மறக்காம பாதுகாக்கும் தெய்வமாச்சே பல முறை நான் உன்ன நமஸ்காரம் பண்ணியிருக்கேனே பிரணதார்த்தி விநாசனாஹே கிருஷ்ணான் கிருஷ்ணா தேவகீநந்தனாவியா புருஷோத்தமான் அப்புறமேயான் கத்தினாளாம் திரௌபதி சமையல் உள்ளே இருந்து பாகசாலியில் கத்தராள் பாண்டவாள்லாம் வாசல்ல பகவத்குணம் கேட்டு உட்காண்டிருக்காள் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ தேவகீநந்தனாவியா வாசுதேவ ஜகநாத பிரணதார்த்தி விநாசனாம் விஸ்வாத்மன் விஸ்வஜனக விஸ்வஹர்த்த பிரபோ வியசா பிரபல்ல பால கோபால பிரஜாபால பராத்பரா ஆபத்தை அடங்க வளர சீக்கிர பிரபு நீ உலகமே உன்னுடைய உருவமாச்சே உலகத்தை உண்டு பண்ணின பிரபுவாச்சே நீ விஸ்வஹர்த்த பிரபோ பிரளய காலத்திலும் இந்த உலகத்தை நீ உன்னிடத்தில் கொண்டு போய் இல்லை எமடையும்படியாக பண்ணிக்கொள்ற பிரபு இன்னைக்கும் அழியாமல் நீ இருக்கிறவன் உன் சரணத்துல நமஸ்கரித்தவர்களை நீ பாதுகாக்கும் தெய்வம் நீ அதையும் தவிர்த்து இத்தனை அதிதிகளை போய் எங்காத்துக்கு வரும்படியா பண்ணினவன் நீ ஆக்கம் ഋഷീണാം പ്രവർത്തകനതാസ്മിതേ കർമ്മേന്ദ്രിയം ജ്ഞാനേന്ദ്രിയം ഇതെല്ലാത്തെയും കളപ്പിവിട്ട് വേദശീലം നീയാക്കം അങ്കിരുന്ന് നടന്നിന്റെ പശീന് കേൾക്ക മുടിയായി പതിനായിരം ശിഷ്യാവുടൻ துர்வாசஸ்தனிச்ச தெய்வம் நீங்கள் அக்கங்களாளாம் திரௌபதி அப்படிப்பட்ட நீங்கள் அவளுக்கு அன்னம் போடும் முடியாது பண்ணணும் நாளாம் வரேன் அகதீனாமுகதிப்பிரதாரண்யன் ஜென்மாவடைஞ்சவர்கள்லாம் உன்னை உபாசிக்கணும் உன்னை பிரார்த்திக்கணும் நீ வரதன் நீ ஸ்ரீஸ்பதி நீ யாருக்கு கதி இல்லையோ அவர்களை எல்லாம் நீ பாதுகாக்கிறவன் நீ மோட்ச பரியந்தம் வாழ கொடுத்து ரட்சிக்கும் தெய்வம் அகதீனாம் ரஜிப்பிரதா புராண புருஷ பிராண மனோர்த்தியாஜகோதராணி புராண புருஷன் நீ அப்பிரமேயம் மனதிற்கோ வாக்குக்கோ ஒட்டாத பிரபு நீயத்தோ அதோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசாமி ஸ்ருதி சொன்ன பரதெய்வதம் நீ நாளாம் நீந்தோத்பலதளசியாமா பீதாம்பரபரீதானா ரசத்தௌஸ்துபூஷணா त्वमादिरन्तो भूतानाम् त्वमेव च परायणम् दुःशासनादहम् पूर्वम् सभायाम् मुचिता यथा तथैव सङ्कटादस्माद्री மாறுதி அழகினாளாம் திரௌபதி நான் கதர்றேனே பிரபோ கோபாலா என்னை வந்து பாதுகாக்கவில்லையே உன்ன நம்மித பக்தால் தவிக்கும் பொழுது நீ பீதாம்பரமும் நீலோத்பலதளம் போன்ற திருமேனியும் திவ்யசங்கமும் சக்கரமும் கையில் தரித்து ஆனந்தமாய் ரசிக்கிறியே உன்னோடம்பு ஆடல்யான்னு கேட்டாளாம் நீலோத்பலதள சியாமா பத்மகர்பாருணேக்ஷணாம்பர பீதாம்பரமும் வனமாலையும் ஸ்ரீவத்சமும் காஞ்சியும் நூபுரமும் ரத்னகங்கணமும் மகரகுண்டலமும் திவ்ய கிரீட்டமும் அப்படி நீ பிரகாசிக்கிறியே உன் பக்தால் தவிக்கிற பொழுது நீ எப்படி இருக்க மாட்டேன்னு காட்டாளாம் பத்மகர்பாருணேஷணா பீதாம்பர பரீதானா कृपया पाहि माम् कृपया देव शरणागतः சரணாகதவத்சலாமி சரணாகதவத்சலனாச்சே ஒரு தடவை நமஸ்கரித்தேன் பக்தான நீ கைவிட மாட்டேயே நாம் பல முறை கீழ் கதறி பிரார்த்திக்கிறேனே காப்பாற்றணும் ஆனால் காப்பாற்றுவதற்கு நீ என்ன பண்ணிருக்கேன்னு கேட்கக்கூடாது உன் கருணதான் காரணம் என்னை ரட்சிப்பதற்கு அவனுக்கு பண்றதுக்கு கேப்பல் தெய்வம் அப்படி கேட்காதாம் நாசமான தங்கள்னாலே ஆக்கம் சர்வாபத்துக்கள் இருந்து நாங்க கரையேறோம் சர்வாபத்தோ பயம் நகி எங்களுக்கு பயமே இல்லை எத்தனை ஆபத்து வந்தாலும் ஒரு பெரிய பரமாபத்திலிருந்து நீங்க காப்பாற்றலையா திஷாசனாதகம் பூர்வம் சபாயாம் மோஷிதாயதா ததைவ சங்கடாதஸ்மாபி ஆமுக்ஷுரிஹாருணதி முன்பு துஷாசனம் வஸ்திராபகரணம் பண்ணினான் திரௌபதியினுடைய படையை வந்து பிடிச்சிருக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு ஆரம்பிச்சதே புதுசு புதுசாய் புடவைகள் எல்லாம் ஒரு ஏரியாக வளர்ந்து அவள் புடவை அவுக்க முடியல இருந்து அவன் இன்னும் அவுத்தா இடுப்புலேருந்து புடவை வந்துடும் நினைச்சான் இடுப்பு புடவை வந்து புதுசு புதுசா கலர் கலரா வந்து புதுசு புதுசா மாயினால் அவரை வஸ்திரங்கள் வந்து துஷாசனம் கீழே விழுந்தான் அதை துரியோசனம் கட் பண்ணிட்டு இருந்தான் அவள் பழம் வஸ்திரம் இடுப்புல எடுப்பிலேயே இருந்திருக்கு அவளுக்கு ஜெய்வினி பாரதத்துல பாக்கி பேர் தான் அதை கட்டிங்கன்னா दुःशासनादहम् पूर्वम् सभायाम् मोचिता यथा तथैव सङ्कटादस्वापि மாமுத்தி முன்பு துஷாசனம் என்ன சபையில் அவமானம் பண்ணின பொழுது அப்பொழுது அப்பரட்சிக்கலையா தாங்கள் அது மாதிரி இப்ப ரட்சிக்கணும் நாளாம் பகைவ சங்கடாதி மகாமுத்தி என்ன உத்தரணம் பண்ணணும் பாதுகாக்க வேண்டும் அலறினாளாம் திரௌபதி கிருஷ்ணயா பக்தவத்சலா சங்கதம் தேவதேவோ தேவானாமபி தெய்வதம் தேவதைகளுக்கெல்லாம் தெய்வதமாம் கோபாலன் அப்படிப்பட்ட பிரபு பக்தையான திரௌபதி ஸ்தோத்திரம் பண்ணின காலத்தில் என்ன பண்ணினான் நாள் சர்வேஸ்வரன் இது ஸ்மரிச்சாளாம் துவாரகையிலிருந்து திரௌபதிக்கு வந்த ஆபத்தை திடீரணசுவாமி கிருஷ்ணோ லோகேஸ்வரேஸ்வராம் நாள்வியாசர் கிருஷ்ணோ யோகோ லோகேஸ்வரேஸ்வரா ஆர்ஸ்வஸ்தாம் சயனேத்யத்வா ருக்மிணீம் கேசவ பிரபு பத்திரசயனம் இருந்த ருக்மிணியை விட்டுட்டு சுவாமி வந்துட்டாளாம் அகிந்த கதி ஈஸ்வரா எப்படி வந்தாள் பேர் இல்லே குதிரை இல்லே சாரதி இல்லே ருக்மிணி சயனம் சயனம் இருக்காள் பக்கத்திலே பார்ஸ்வஸ்தாம் சயனேத்யத்வா ருக்மிணீம் பிரபு பக்கத்தில் சயனம் இருந்த ருக்குணியை விட்டுட்டாருங்கிறாள் வியாசர் சத்தியமாமையா இருந்து விட்டுட்டு வந்தாள் நானே ஏதாவது சண்டை உண்டு சத்தியமாமையிட்ட சில சமயத்துல சுவாமிக்கு ருக்குணிட்ட ஒரு நிமிஷம் கூட தாபம் கிடையாது சுவாமிக்கு ருக்குணி அப்படி சிசுவோடு முன்னோடு பகவானுக்கு அதனால ருக்குணியோட மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லையா அப்படிப்பட்ட ருக்குணி பக்கத்தில் சயனம் பண்ணிட்டு இருந்தவளே சுவாமி விட்டுட்டு திரௌபதி எந்த சனேவ ரூம்ல காட்டுல கண்ணு நீர்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளோ அங்க வந்து குதிச்சாளாம் பாண்டவாளுக்கு தெரியாமல் கிருஷ்ணா அச்சிந்திய கதிரீஸ்வர தத்ராஜகாமத்வரிதா என்ன நாம் நினைச்சதே சுவாமி வந்துட்டாள் எதிர்ச்சியா நினைச்சுக்கிறாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணத்தால பரமாத்மா வந்ததாக தோணலையான் அப்படி தோணப்படாதோ அவளுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணினோதுக்கா பகவான் வந்தான்னு நினைக்கப்படாதோ அப்படி ஜீவனுடைய வழக்கம் சுவாமி நமக்காகவே சகுனத்துக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படி நினைக்கணும் சகுனத்துக்கு வரவாறு பார்த்து அப்படி நினைக்கிறது இல்லை அந்த அம்மா பார்த்து எனக்கா நீங்க ஒண்ணுமே வரு சந்தோஷம் பார்த்து அப்படி சொல்லுவாங்க ஈஸ்வரன் அனுப்புறார் நல்லதோ கட்டதோ எது வேணுமோ இருக்கட்டும் பகவான் பார்த்து அனுப்புறாள் காரியத்தை செய் செய்யாதேன்னு அனுப்புறாள் அப்படி அனுப்புவாள் ஈஸ்வரன் அது பகவானுடைய ஒரு கட்டளை ஆச்சாரியாள்கிட்ட பிரிவாள்கிட்ட போனார் ஒருத்தர் சிவாலயம் கட்டணம்னு போனார் கட்டுங்கன்னு சொன்னாடவா என்ன கட்டுறதுனா செய்திலாம் பார்த்து திருப்பிட்டாள் ஆச்சாரியார் திரும்பி கட்டத்துக்காக போயிட்டாள் அவ அம்மா சொன்னா சிவன் கோவில் கட்டினா ரெண்டு மூணு மாதிரி ஆள் இல்லை வாழ்ந்தாம தாயா இன்னும் ஒரு ஸ்ரீ வயசானவங்க தோணிச்சு வந்து எல்லாம் ஒப்புத்துக்கொண்டு போனவர் கடைசியில இப்படி வந்து அம்மா சொன்னாலும் அதை கேட்டு போய் சொன்னார் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு தெரியவா தான் ஒண்ணு பண்ணும் நான் வச்ச தேதியில நீ ஆத்திரைக்கு பரப்பிடு உங்க ஆத்திர சகுனம் பாக்குறதுக்கா ஆளுக்களை நிறுத்தம் கொண்டு வந்து ஒன்னா ஆமாண்டா தெரிஞ்சு விஷயத்துக்கான கேட்கல அவ இருந்து அந்த கோவில் இருக்கிறது மட்டும் இருபது முப்பது வீடு இருக்கு அந்த முப்பது வீட்டுக்கும் ஒரு ஒரு ஆண்டு வாசல்லையும் ஒரு ஒரு ஆள் அமைச்சு ஆனா உத்தப்பிரான் இத்தனை பேரையும் தாண்டிட்டு வந்தானே ஏன்னாக்கே கட்டு இல்ல அவனா வாண்டாமட்டார் சரி தானா அதே மாதிரி போய் இங்கே கழிச்சு அவங்க தேடி பார்த்த நாள் இருந்தது அவன் அதே மாதிரி இருபது ஆட்களை இந்த பதினஞ்சு வீட்டையும் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருந்து மணி அடிச்சுட்டு அத்தியாத்தியம் நிறைய அடிச்சுன்னு புறப்பட்டு போனான் உத்தப்பிராமணம் வந்தாக்கிட்டு இல்லவனா வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அந்த வழக்கப்படி யாராவது பிராமணம் அப்படி யாரும் பகவானே அவன் சந்தோஷம் எந்த ஸ்மரித்து தன் துக்கத்தை போட்டுக்கணும்னு நினைச்சாரோ அந்த பிரபுவே இருக்கியா வந்துட்டாள் சந்தோஷம் தாங்காமல் பிரணம்ய பரயா முதா பரயா முதாங்கிறாள் பரமானந்தத்தை யோகிகள் பிரம்ம தரிசனம் பண்ணின மகான்கள் எந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாளோ அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாளாம் அந்த பராமோதம்னா என்ன அர்த்தம்னா கீழே துக்கங்கள்லாம் மறந்து ஞானிகளுக்கு துக்கம் கூட தெரியாது பிரம்ம அனுபவ காலத்துல நான் கோபாரம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணா வழி தெரியுமா அது மாதிரி அதான் பரமானந்தம் அப்படி அவள் கீழே என்ன கவலை என்னதுக்கா சுவாமி கூட்டம் எல்லாம் மறந்து கொடுத்தான் திரௌபதிக்கு பிரணம்ய பரகாமுதாடனே சுவாமி உட்காந்து வச்சு அஞ்சலி பண்ணினாள் உடனே நினைச்சு பார்த்துட்டாள் திரௌபதி என்னதுக்காக பகவான ஸ்மரிச்சோம்னு புரிஞ்சுது அவளுக்கு அப்ரதீத்வாசுதேவாய உடனே இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாளாம் திரௌபதி நான் பாத்திரத்தை அக்ஷய பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்து கொஞ்சம் க்ஷயனம் பண்ணிப்போம்னு படுத்துக்கிட்டு ஆரம்பிச்ச காலத்துல துர்வாசசு பதினாயிரம் சிஷ்யாவுடன் வந்தார் வந்தவரை என்னையும் உள்ள இருந்தவளை கூட்டு அழிச்சுட்டு போய் நமஸ்காரம் என சொல்லி இந்த பக்தாக்கள் அஞ்சு பேருமா துர்வாசத்தை எதிர் கொண்டு போய் ஒரு பல்லான்னு நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு புறச்சாராத்துக்கு போகப்படாது சாப்பாட்டுக்கு எங்காத்துக்கு வரணும்னு கூப்பிட்டாள் முனேராகமனாதிகம் ஆதிசப்தம் போட்டாள் திரௌபதி இவர் போய் கூப்பிட்டது அவர் இந்த காட்டில் வந்துட்டு உங்காத்துல சாப்பிடாம நான் புறச்சாராத்துக்கு போவேனான்னு சொன்னது அவ சாப்பிட போறாள் என்ன பண்றேன் கூட கேட்காமல் வாசல்ல உட்கார்ந்து கதை கேட்டு இருக்காள் பக்தாக்கள் இதெல்லாத்தையும் இந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சார் சுவாமி பார்த்தார் திரௌபதி ததஸ்தாமீத் கிருஷ்ணாஸ்மிஷாதுராபதினு கூப்பிட்டாள் நீ சொல்ற கதையெல்லாம் என் காதல் வழியில எனக்கு இப்ப ரொம்ப பசி இலைய போடும் நாளாம் சுவாமி ததஸ்தாமீத் கிருஷ்ணா ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன் தேர் இல்லே குதிரை இல்லே சாரதி இல்லே அப்படி வந்திருக்கேங்கிறாளாம் சுவாமி சீக்கிரம் போஜய மாம் கிருஷ்ணே பஷ்டாத்தர்வம் கரிஷ்யசி இப்படி சொன்னாலாம் சீக்கிரமா எனக்கு போஜனம் பண்ணிவை அப்புறம் உன் கவலை எல்லாம் சொல்லு நான் கேட்கிறேன் நாளாம் शीघ्रम् भोजय माम् कृष्णे பஷ்டாத் சர்வம் கரிஷ்யசி அதற்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் என் காதல வரும் இப்போ இந்த பசி வேலையில நீ சொல்றதெல்லாம் எனக்கு என்ன சொன்னேன்னே புரியலே எனக்கு ரொம்ப பசி வேலையை போடுந்தாளாம் சுவாமி பரமாத்மா கிருஷ்ணா निशम्य तद्वचः कृष्णा लज्जिता वाक्यमब्रवीत् ரொம்ப திரௌபதிக்கு வெட்கமா போயிட்டான் இப்ப அவளுக்கு என்ன கவலையாயிட்டு துர்வாசத்துக்கு சாப்பாடு போடலேங்கிற கவலை போச்சு பரமாத்மா சாதம்னு கேட்டு அவருக்கேல போட்டு ஆகாரம் பண்ணி வைக்க வசதி இல்லாம போயிட்டேன்னு கவலை வந்து விட்டான் திரௌபதிக்கு கிருஷ்ணா லஜ்ஜிதா வாக்கியமப்ரவி ரொம்ப விற்கப்பட்டது அஞ்சலி பண்ணி சுவாமி பார்த்து சொன்னாராம் திரௌபதி என்ன சொன்னார் பாஸ்கர தத்தாயாம் அன்னம் மத்போஜனாவதி முக்தவத்தியம் தேவ தஸ்மாதன்னம் ந வித்தியதே சூரிய தாமிரமயமான அக்ஷய பாத்திரம் நான் சாப்பிட்டு தேய்ச்சி கொழுத்துட்டா மறுபடியும் அதுல ஆகாரம் கிடையாது தாயாம் அன்னம் அன்னம் மத்போஜனாவதி புக்தவத்தியஸ்மியஹம் தேவ தஸ்மாதன்னம் ந வித்தியதே நான் சாப்பிட்டுட்டேன் தேய்ச்சி கவுத்தாயிடுத்து பாத்திரம் அன்னம் இல்லையே நீங்கள் பசின்னு சொல்றீங்களேன்னு வெட்கப்பட்டு திரௌபதி ரொம்ப துக்கப்பட்டாளாம் பரமாத்மா பசின்னு கேட்டு ஆகாரம் கொடுக்காம போட்டோமேன்னு வருத்தப்பட்டாளாம் இப்போ துர்வாசத்தை மறந்துட்டாள் உடனே சுவாமி பார்த்தாள் திரௌபதினாள் நீ நானும் பால்யத்துல சேர்ந்து விளையாடி இருக்கோம் அந்த நினப்ப வச்சுக்கிட்டே நீ இப்ப விளையாட்டா என்கிட்ட பேசுறேன் விளையாட்டு பேச இது காலம் இல்லையே எனக்கு பசி ரொம்ப தாங்கல்ல கிருஷ்ணர்ம காலோயம் பசினால நாம் தவிக்கும் பொழுது விளையாட்டு பேச்செல்லாம் இப்போவா பேசுறது எனக்கு ஆகாரம் இல்லாம நீ சாப்பிட்டிருப்பியா சாப்பிடவே மாட்டேன் எனக்காக தனியா எல்லாம் எடுத்து வச்சிருப்பேங்கிறாள் சுவாமி கிருஷ்ணேன நர்ம காலோயம் பாக்கி சமயத்தில் வேடிக்கையா பேசலாம் திரௌபதி நாம் பசியினால சிரமப்படும் பொழுது வேடிக்கை பண்ணுவதற்கு இது காலம் இல்லை ஸ்நேகிதர்கள் வேடிக்கை பண்ணுவதற்கு இது வாசம் திரௌபதி சொன்னார் பிரபோ நான் தேய்ச்சி கவுத்து விட்டேன் நிஜமானாள் நீ தேய்ச்சிருந்தாலும் எனக்காக வச்சிருப்பே உள்ளே மிச்சம்ங்கிறாள் நான் தேய்ச்சத்துல எங்கேயா மிச்சம் வருமோ இருக்கவே இருக்காதுங்கிறாள் திரௌபதி மறுபடியும் சுவாமி நிர்பந்தம் பண்ணினாவ கொண்டு வர மாட்டேங்கிறாள் ஸ்டாலியே கொண்டு வாழ்நாள் மறுபடியும் ஸ்ரீகிரங்கச்சமஸ்தாலியும் ஆணையிற்றா பிரதர்ஷயாட்டு அவ கொண்டு வரவே மாட்டேன் தாளாம் சுவாமி ரொம்ப நிர்பந்தம் பண்ணினாளாம் எதுகுல திலகனான பிரபு நிர்பந்தம் பண்ணி கொண்டு வர சொன்னாளாம் அந்த ஸ்தாலியை உடனே கொண்டு வர சொன்னாள் கிருத்த கொழுந்து காட்டினாள் திரௌபதினு கூப்பிட்டாள் சுவாமி என்னாள் இன்னைக்கு சமம் இல்லை இந்த மசியல் கேட்டாள் சுவாமி என்னமா உங்களுக்கு தெரிஞ்சது என்னாள் உள்ள வச்சிருக்கே எனக்கு இன்னாள் ஆக்கிறார் உள்ள இருக்கு கீரமசியர் கண்டேபதம் லக்னம் அந்த பாத்திரம் தாமிர பாத்திரத்தினுடைய கழுத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கான் கீரை கீரமசியல் நிற்கிறாள் சுவாமி சௌகரிய ஆமாங்கிறாள் உங்களுக்கு என்னமா தெரிஞ்சுங்கிறாள் அது என்ன புதுக்கோட்டை கீரை மாதிரி இருக்கு அல்யாம் பாக்கரதத்தாயாம் संलग्नम् सहकान्नम् वीक्ष्य केशवः உபயுஜாபிரவீதேனாம் என்ன பண்ணினாளுடனே பிரபுன்னாள் திரௌபதியும் கையினால எடுத்து என் கையில கொடுவதே நாள் பரமாத்மா அதான் பகவானுடைய காரண்யம் திரௌபதி அந்த சின்ன கீரை எடுத்து கையில வச்சாள் பிரபுடைய கையிலே உடனே சுவாமி திரௌபதியை கூப்பிட்டாள் இந்த கீரை என்ன பண்ண போறது தெரியுமா இப்போ நான் உள்ள சாப்பிட்டது உபயுஜாபிரவீரேனாம் அனேன ஹரிஹீஸ்வரா விஸ்வாத்மா பிரியதாம் தேவா புஷ்பச்சாஸ்திதி இந்த கீரையானது சியப்பதியாய் யஜ்ஞபுக்காய் யஜ்ஞத்தில் வேதோக்தமான சருப்ரோடாசாரிகளை அத்வல்ஹோமம் பண்ணினத்தை பரமாத்மா எவ்வளவு திருப்தியுடன் சாப்பிடுவனோ அந்த பரமாத்மா சர்வேஸ்வரன் சிவப்பதி நாராயணன் இந்த கீதையினாலே திருப்தி அடைஞ்சி உலகம் மூக்க ஆயிரம் பிரம்மாண்டம் திருப்தி அடைய போறதுன்னு சுவாமி உள்ள போட்டாளாம் இந்த கீதையே பிரவீதேனாம் அனேன ஹரி ஈஸ்வரா விஸ்வாத்மா பிரியதாம் தேவா சுவாமி யஜ்ஞாராத்தியனான பரதெய்வதம் ஸ்ரீயப்பதி திருப்தியாய் லோகங்கள்லாம் திருப்தியாய் திரௌபதினு உள்ள போட்டு விட்டாள் கீரையே திரௌபதிக்கு ஒன்றும் புரியல இப்படி சுவாமி சொன்னது நாம் மேல என்ன பண்ணணும்னாள் வாசல்ல போய் பீமனை போய் பாருன்னாள் பீமன் அர்ஜுனா வாழலாம் அப்படியே மரத்துக்கு மரம் போய் நின்று கண்ணு நீர்மா நிற்கிறாள் துருவாசி சமித்து விட போற அந்த மந்திரம் கேட்கறது எல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு இப்ப தீர்த்து எடுத்து ஒன்று போறது சாப்பிட இலை போட்டு என்ன பண்றது சாதம் அது ஆகாரம் அது பதினாயிரம் பேருக்கு இலையாது பீமன் அர்ஜுனன் எல்லாம் நல்ல கவலைப்படுறா தர்மபுத்தர் விசாரப்படவே இல்லை அதான் தர்மத்தினுடைய பெருமை அவன் பீமன் கவலைப்பட்டான் அர்ஜுனன் கவலைப்பட்டான் திரௌபதி நம்ம வந்து கேட்பான்னு ஒருத்தரும் அண்ணன் அதனால அப்படி எப்படி போனார் தர்மபுத்திரத்தை இவர் போகவே மாட்டார் அவர்கிட்ட போய் ஏதாவது அதிகப்படியா சொன்னா உடனே சன்னியாசம் கொடுக்குறவர் இவரோட மிரட்டுற சன்னியாசம் இல்லை பண்ணிக்கிறேன்னா பண்ணி கொடுக்குறவர் அதனால திரௌபதி அங்க போய் தொந்தரவு பண்ண மாட்டாள் பீமனையும் அர்ஜுனனையும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணி கேட்பள் அதற்காக ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாள் திரௌபதி வாசல்ல போய் தேடினா பீமனை பார்த்து அங்கே வெட்டி இருக்காள் சுவாமி சொல்ற போதே சொன்னால் திரௌபதியை கூப்பிட்டு பீமனை விட்டு கூப்பிட்டு சொல்லு கதையை எடுத்துட்டு போய் கையில ஆயுதத்தோட போகணுங்க கூப்பிட ஆஹாக்காரயமுனீன் சீக்கிரம் भोजनायेति च भोजनायेति चाब्रवीति ततो भीमम् महाबाहु ततो भीमम् महाबाहु கிருஷ்ணः கிளேசவிநாசனः பீமனை கூப்பிட்டு போச்சுன்னாளாம் பரமாத்மா எப்படிப்பட்ட பிரபுன்னா வியாசர் கிருஷ்ணா கிளேஷ விநாசனா பரமாத்மா கிருஷ்ணன் பக்தாவுடைய மனதில் இருக்கும் கிளேஷங்கள் எல்லாத்தையும் கவலை எல்லாம் போக்குற தெய்வமாம் அந்த பிரபு பீமனை விட்டு கூப்பிட்டு கூப்பிட சொல்லுனாலாம் ஏன் பீமனை விட்டு கூப்பிட சொல்லுன்னா வல்லனாதான் ஒருமை விட மாட்டான் அவன் கோபம் விடும் இவனை பார்த்து எல்லாம் என்ன பண்ண போறாள் தீமோல்லாம் அடுங்க போறாள் பீமனை பார்த்து சிறுவாச திருவாசல்லாம் பீமன் கூப்பிட போனது ஒரு ஆத்துல ஒரு பிராமணன் ஒண்ணு வரவாள்லாம் சாப்பிட கூப்பிட்டு இருந்தார் ஆறு வந்தாலும் ரோட்ல போய் நிற்கிறது கூப்பிடுறது அவர் திருமணம் போறேன்னா வருவதில்லை தான் சாப்பிட்டு போனது இப்படி பண்ணிட்டு இருந்தார் அந்த அம்மாவால முடியல வெறுமனை இவர் தொந்தரவு பண்ணார் அதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சா அந்த அம்மா அவர் இப்படி அங்கே ஒரு நாளைக்கு ஒரு அதிக கூப்பிட்டா ரோட்ல போறவங்க சாப்பிடுவாருனா சரி கூப்பிட்டா உட்காந்துட்டார் சாப்பிட மார்க்கெட்ல போய் வாழையில வாங்கிட்டு வரணும் வாழையில இல்லைன்னு அவரை போட்டு கொடுக்கணும் அவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார் அதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணினா கொல்லையில போய் கணத்தங்கடையில போய் நாலு குடம் நிலத்தட்டு மேல குட்டிண்டு வீரப்புடவையோட நெத்தியில குங்குமம் வட்டுக்கிட்டு ஒரு உலகை எடுத்துன்னு வந்து மேல விபூதி நடுப்பிரணாமம் கீழே மாத்துவ கொட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் தடவி ஓப்பலையை கட்டி ரேழி மூலையை கொண்டு வச்சு அஞ்சாறு நமஸ்காரம் பண்ணா அந்த உலகத்தையே அதை அடிச்சு திண்ணையில இருந்து பார்த்தா என்ன என்னமோ புதுசா இருக்கேன்னு ஊரு ஊர்லயும் நடக்காதீதா இருக்கேன்னு கூப்பிட்டு என் அம்மாவை கேட்டா என்னன்னு இன்னைக்குதான் முதல் தடவையும் காத்து வந்ததுன்னு கேட்டா ஆமா நடந்தா திதி அதான் உங்களுக்கு தெரியல வந்திருந்தா தெரியும் என்னன்னு கேட்டான் அவன் நம்மையும் சேர்க்கிறாளே என்னன்னு புரியல என்னன்னு கேட்டான் உங்க ஆத்துல எங்க ஆத்துக்காரன் சாப்பிட சொல்லிட்டு இந்த உலக்கையால பாதியில் அடிப்பார் எத்தனை அடின்னு கேட்டால் அது எத்தனை அடியும் சொல்ல முடியாது அவருக்கு சொன்னபடி அடிப்பார்கள் சரிதான் சாப்பாடு வாங்காம சொல்றோம் அவர் பரப்பு அப்படி ஓடிருக்கான் இவர் மார்க்கெட்ல இருந்து இலை வாங்கி வந்தார் வாங்கி வந்தா அவர் போயிட்டு இருக்கார் உடனே அங்கிருந்து இன்னும் போறாருன்னு உள்ள ஓடி வந்து கேட்போம் வர வழியில் இந்த உலக இலகையெல்லாம் வச்சிருக்கு பத்னி கூட்டி இதெல்லாம் என்னன்னு கேட்டார் என்னமோ அந்த அசோகத்தை சாப்பிட கூப்பிட்டீங்க அவர் என்னமோ ஸ்நானம் பண்ணிருந்தார் ஈரப்புடவையோட ஒரு உலகைக்கு நாமம் போட்டிருந்தார் விபூதி விட்டுருந்தார் போட்டு கொடுத்தினார் எல்லாம் போட்டு கடைசியில என்னன்னா இந்த உலகை எனக்கு வேணும்னா கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது கோவிச்சுன்னு போறாரு ஒரு சாது உலகை கேட்டாலே உலகையும் வாங்கி மாத்திரம் சாப்பிடுவே உலகை கொடுத்தாண்டி போனா போட்டமே கருங்காதி உலக என்ன பிரமாதம் கொடுக்கறதான்னு இவர் எடுத்துக்கிட்டு ஓடினார் அவன் பார்த்தா செத்தா சாப்பிடாவனாலும் அடி ஓட இருக்கு பேசாம அப்படி பீமன் அனுப்பிச்சாலாம் சுவாமி நல்ல விட மாட்டான் இவனை கண்டு நடுங்கிட்டு எல்லாம் ஓடுறதுன்னு இந்த உலக்கை எடுத்துன்னு போனவனை பார்த்து போறா போல துருவாசத்தெல்லாம் நடுங்கிறதுக்காக சீக்கிரம் மகாபாஹு கிருஷ்ணாஹ கிளேஷ விநாசன பரமாத்மா கிருஷ்ணன் கிளேஷ விநாசனாம் பக்தாவுடைய மனதில் இருக்கும் கிளேசங்களை எல்லாம் கவலையெல்லாம் போக்கும் தெய்வமான பரமாத்மா பீமனை விட்டு கூப்பிட சொல்லுங்களாம் மகாயசஸ்வியான பீமன் துர்வாச பிரபுதிகளான ரிஷிகளை போய் நதியில போய் கூப்பிடுவதற்காக வேகமா போனானாம் கங்கஜி போயிருக்காராம் ஸ்தானத்திற்கு மகதுங்கதான் தேவநத்யாம் துர்வாச பிரபுதீன் முனீனே கங்கையில போய் துர்வாச பிரபுதிகளான பதினாயிரம் விஷயலையும் அழிச்சுன்னு வரதுக்காக ஓடினாலாம் பீமன் அவா கதை என்னாச்சு துர்வாசத்து பதினாயிரம் சிஷ்யாளுடன் அழகா ஜபம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாளாம் ஆத்தியானிக ஸ்நானம் மகாமந்திரம் அது அகம்னா பாபம் பதம் அர்ஷணம்னா போக்குவது நம்ம பாபங்களை எல்லாம் போக்கும் மந்திரம் அது அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாலாம் பதினாயிரம் சிஷியாவுடன் நிர்வாகிச்சு திருப்தியா பரமயா திருப்தி திவ்ய போஜனம் பண்ணி திருப்தி அடைஞ்சவன் எப்படி இருப்பனோ அது மாதிரி அவர்களுக்கு ஒரு அடியா வாந்தியாம் வாந்தியிலே ஜலத்தை விட்டு கரையேற முடியலையாம் முதக்கிறதாம் எல்லாம் அதுதான் என் சிஷியாவோட துருவாசு திருப்தியா பரமயாயுஜாக பரஸ்பரம் உள்ள கிளம்புறதாம் ஜலத்தை விட்டு கிளம்ப முடியல ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்க முடியாம பாத்துக்கிறதான் கண்ணாலே அப்படி சாப்பிடுவானே திருஷ்டவன் பரஸ்பரம் அப்புறம் ஆறா சாப்பிடறவனு கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடாதா அப்படி சாப்பிட்ட வாழ் மாதிரி ஒரே ஏரியா முழிக்கிறது எல்லாம் दृष्टवन्तः परस्परम्